அழியாமாடம் நின்னாடம் ஆயிரம் பல்லாண்டு படிவாய் நின் வலமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் வல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு